ஹதீஸ் ஆயிரத்தி நானூற்றி எண்பது அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹும் லக்க அஸ்லம்து வபிக ஆமன்து وعليك توكلت وإليك أنبت وبك خاصمت وإليك حاكمت فاغفر لي ما قدمت وما أخرت وما أسررت وما أعلنت أنت المقدم وأنت المؤخر لا إله إلا أنت என்று கூறுவார்கள் சில அறிவிப்பாளர்கள் வலா ஹவுல வலா கூவத்த இல்லா பில்லா அதாவது எந்த திரும்புதலும் சக்தியும் அல்லாஹுவிடமே தவிர வேறில்லை என்று அதிகமாக நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவா செய்ததாக அறிவிப்பு செய்கின்றனர் புகாரி ஒன்று ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் முஸ்லிம் ஏழு ஆறு ஒன்பது துவாவின் பொருள் இறைவா உனக்கே கட்டுப்பட்டேன் உன் மீதே நம்பிக்கை கொண்டேன் உன்னிடம் பொறுப்பை ஏற்படுத்துகிறேன் உன்னிடமே திரும்புவேன் உன்னிடமே வாதாடுகிறேன் உன்னிடமே முறையிடுகிறேன் பாவங்களில் நான் முன் செய்ததையும் பின் செய்ய உள்ளதையும் ரகசியமாக நான் செய்ததையும் நான் வெளிப்படையாக செய்ததையும் நீ மன்னிப்பாயாக நீயே முற்படுத்துபவன் நீயே பிற்படுத்துபவன் வணக்கத்திற்குரியவன் உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை